நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன் வசீயத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே ஒரு மனிதன் தன்னை முஸ்லீமாக அறிமுகப்படுத்துவதற்கு நாலு இடங்கள் இருக்கிறது நாலு சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதன் தன்னை ஒரு முஸ்லீமாக ஒரு முக்மீனாக உலகத்துக்கு தனக்கு தன்னுடைய சொசைட்டிக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னை அறிமுகப்படுத்த முடியும் அதில் ஆக கஷ்டமானதும் முக்கியமானதும் தான் ஒரு மனிதன் தனக்குத்தான் முஸ்லீமாக இருப்பது என்னுடைய உள்ளம் எனக்கு சொல்ல வேண்டும் நீ ஒரு உண்மையான முஸ்லீம் என்பதான் இந்த இடத்தை அடைந்து கொள்வது மிகவும் கடினமான கஷ்டமான விடயம் ஏன் என்னை பற்றி எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விலகினங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியமான பாவங்கள் என்னுடைய உள்ளமும் என்னுடைய அந்தரங்கமும் என்னுடைய வெளிரங்கமும் எப்படி இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் உலகத்தில் ஆக கஷ்டமான ஒன்றுதான் ஒரு மனிதன் தனக்கு தான் முஸ்லிமாக முஸ்லீமாக இருப்பது அதனால தான் தொழுகையில தண்ணீர் கட்டிக்கொண்டு சுருக்குள் பாத்தியாவுக்கு முன்னால நாங்க சொல்லுவது வான நினல் முஸ்லிமீன் நான் ஒரு முஸ்லீம் என்பதாக நான் சாட்சியம் சொல்லுகின்றேன் சொலாத்தி வனுசுத்தி ஒமகியாய ஒமநாத்தி இல்லாஹி என்று சொல்லிவிட்டு வானவிழல் முஸ்லிமீன் நான் முஸ்லிமானவன் என்று சொல்லி எனக்கு நானே சாட்சி சொல்லிக் கொள்கின்றேன் உள்ளத்தில் ஒவ்வொருத்தரும் கையை வைத்து நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் நான் அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமாக இருக்கிறேனா அந்த இடத்தை நாங்கள் அடைந்து விட்டேனா என்னது என்னுடைய ரகசியமான வாழ்க்கையும் ரகசியமான வாழ்க்கையும் உண்டாக இருக்கிறதா அன்புக்குரியவர்களே சிந்திக்க கடமை கற்றிருக்கிறோம் இது முதலாவது இடம் இரண்டாவது இடம் தான் விவாதாத்துகளில் வணக்க வழிபாடுகளில் முஸ்லீம்களாக நாங்கள் எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வோம் அதனை பொறுத்தவரையில் ஒரு காலமும் இல்லாத அளவுக்கு வணக்க வழிபாடுகளை கொண்டு நோன்பை கொண்டு தொழுகையை கொண்டு அஜை கொண்டு ஜகாத்தை கொண்டு தன்னை முஸ்லீமாக அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் பள்ளிவாசல் எல்லாம் நிறைந்து காணப்படுகிறது மதுரப்பாக்கெல்லாம் எல்லாம் வந்திருக்கிறது ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மக்கள் கூடியிருக்கிறார்கள் உங்களாவுக்கு போகக்கூடிய மக்கள் கூடியிருக்கிறார்கள் தன்னை ஒரு முஸ்லீமாக அறிமுகப்படுத்துவதற்குரிய இரண்டாவது இடம்தான் வணக்க வழிபாடுகள் விவாதத்துகளை கொண்டு தந்தை முஸ்லீமாக அறிமுகப்படுத்துவது மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லுவதற்கு நரிசல்லாஹு அனைவசல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த பகிரங்கமான முனாகத்துகள் கூட விவாதத்துகளை கொண்டு தன்னை முஸ்லீம்களா அறிமுகப்படுத்தினார்கள் விவாதத்துகளை கொண்டு தொழுகையை கொண்டு ஜிஹாதை கொண்டு ஹஜ்ஜை கொண்டு சுகானப்பா நாங்களும் முஸ்லீம்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்துவது அது அறிமுகப்படுத்திக் கொண்டவர்களில் செய்தவர்கள் இருக்கிறார்கள் மறந்து இது மிகவும் லேசானது இது மிகவும் லேசானது முன்சப்புல தொழுவது நோன்பு நோற்பது கட்சி செய்வது இது ஒரு கஷ்டமான கர்மம் அல்ல இதை செய்ய முடியும் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நசீவாக்குவானாங்க மனத்துறையை சீவாக்குவானாக அந்த இடத்தில் எங்களை பரிபூர்ணமான முஸ்லீம்களாக முஸ்லீம்களாக மாற்றி வைப்பானாக மூன்றாவது இடம்தான் தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு நான் ஒரு முஸ்லீமாக இருப்பது சொல்லமாக அலையம் சொன்னார்கள் குடும்பத்தில் முஸ்லிமாக வாழ்வது மனைவி சொல்ல வேண்டும் என்னுடைய கணவன் ஒரு நல்லவர் குழந்தைகள் சொல்ல வேண்டும் பாப்பாவை பார்த்து எங்கட பாப்பா எனக்கு ஒரு ரோல் மாடல் என்னுடைய தகப்பனார் அவரை போல நான் வாழ வேண்டும் அவரை போல வியாபாரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய அன்பு மனைவி அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் என்றால் நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் உங்களோட மிக சிறந்தவர் யார் தெரியுமா பள்ளியில நல்ல பேர் வாங்கினாக்கள் அல்ல சத்திர பேச்சு நல்ல பேர் வாங்கினாக்கர் அல்ல தன்னுடைய மனைவியிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்னுடைய கணவன் பொய் பேசாதவர் என்னுடைய கணவன் துரோகம் செய்யாதவர் என்னுடைய கணவர் மாறுபாடு செய்யாதவர் என்னுடைய கணவர் ஹராம் ஹலால் பேணக்கூடியவர் என்னுடைய கணவர் குடும்பத்தை சேர்ந்து வாழக்கூடியவர் இந்த இடம் சொன்னார்கள் நான் என்னுடைய குடும்பத்தில் நல்லவன் என்ற பெயரை வாங்கிவிட்டேன் என்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் எனக்கு சொல்லிவிட்டார்கள் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் எனக்கு சொல்லிவிட்டார்கள் என்னை சூழ வாழக்கூடிய என்னுடைய குடும்ப அங்கத்தவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் அந்த பெயரை நான் வாங்கிவிட்டேன் தயவு செஞ்சு சொல்லுகின்றேன் இந்த ஜும்மாவை இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு பேசு இனத்துல முடிச்சுட்டு போகாம இது ஒரு அமானிதமாக எடுத்துக்கொண்டு போய் இன்றைக்கு நாளைக்கு உள்ள இதை வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம் வீட்டுக்குள்ள கதைங்க இது ஒரு அமானிதம் இது ஒரு செய்தி அல்ல இது ஒரு அமானிதம் நல்ல மனைவி யார் தெரியுமா கணவன் பேர் வாங்க வேண்டும் நல்லவள் என்பதாக நல்லவர் தன்னுடைய புகாரு ஷரீஃபு ஹதரத் கிடைத்து மூன்று மனுத்தியாலங்கள் போகிறீர்கள் மூணு நாள் அல்ல மூணு மனுத்தியாலங்கள் குகை வாரை வைத்து அதற்கு ரசூலுல்லாஹி நடிப்பட்டம் கிடைத்தது எத்தரா இஸ்மு ரப்பிக் அல்லது ஹலக் ஹலக்கல் இன்சானின் எங்களுக்கு தெரியும் அந்த நடிப்பட்டம் கிடைத்த சந்தர்ப்பத்தில் பயந்து விட்டார்கள் நடுங்கி ஏனென்றால் முதலாவது சந்தர்ப்பம் ஒரு மலையின் மீது இந்த குரானை இறக்கி வைத்திருந்தால் அது இருக்கும் சுற்றுமார் நூறாக இருக்கும் குரான் சொல்லுகிறது என்ன குரான் சொல்லுகிறது பாரமான என்று குரான் சொல்லுகிறது அப்படிப்பட்ட வகை அப்படிப்பட்ட விசாலம் அப்படிப்பட்ட நடித்துவம் அதற்கு ரசூர்மாவுக்கு கிடைத்திருக்கிறது பயந்து விட்டார்கள் நடுக்கி விட்டார்கள் காய்ச்சல் காய்கள் கடுமையான காய்ச்சல் வீட்டுக்கு வந்தார்கள் பதினைந்து வருடம் எந்த மனைவியோட வாழ்ந்தார்களோ அந்த மனைவியை நோக்கி வீட்டுக்கு ஓடி வராங்க சதிக்கு வீட்டுக்குள்ள சொன்னாங்க என்ன என்ன போட்டு எனக்கு எனக்கு என்று சொல்லி நடந்தவைகளை எல்லாம் சொன்னார்கள் வார்த்தை தெரியுமா நீங்க சொல்ற பணி ஒன்றும் நடக்காது உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது ஏன் தெரியுமா காரணம் நீங்க குடும்பத்தில் மிச்சம் நல்லவர் என்ற பேர் வாங்கிட்டீங்க இன்னக்கல் அப்பசில் ஒரு ரகம் ஒட்டத்தில் கல்ல உண்மை எல்லாம் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார்கள் நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க விருந்தாளிகளை கவனிக்கிறீங்க வீட்டுக்கு கேட்டு வரக்கூடிய மக்கள் யாரையும் கொடுக்காம திருப்பி அனுப்ப மாட்டீங்க நீங்க உதவி மக்களுக்கு உதவி செய்யறதுல உங்களை முந்திரவங்க யாரும் கிடையாது இப்படிப்பட்ட உங்களுக்கு ஏதும் நடக்க முடியுமா யாரு சொன்னது நண்பர்கள் சொன்னதல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவி சொன்னது அன்பானவர்களே அன்பானவர்களே மனைவிதத்தில் நல்லவன் என்ற பேர் வாங்க வேண்டும் குழந்தைகள் சொல்ல வேண்டும் குழந்தைகள் எங்கட வாப்பா எங்கட பெற்றோர் நாங்க கொடுத்து வச்ச பிள்ளைகள் இந்த மாப்பத்து குழந்தைகளாக பிறந்து விட்டோமே என்று சொல்லி என்னுடைய குழந்தைகள் சொல்லுவாங்க என்றிருந்தால் நான் சோர்க்கவாதி நான் சோர்க்கவாதி என்னுடைய குழந்தைகள் வாயால சொல்றாங்க இல்ல உள்ளத்தால சொல்றாங்க ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தோமோ தெரியாது அம்மா ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறானோ தெரியாது இவர்களைத்தானா என்னுடைய பெற்றோர்களாக அம்மா ஆக்கிவிட்டார் என்று சொல்லி என்னுடைய குழந்தை என்னை பற்றி நினைப்பான் என்றிருந்தால் அன்புக்குரியவர்களே எனக்கு ஜட்மெண்ட் யாரும் தர தேவையில்லை இந்த குழந்தைகளே ஜட்மெண்ட் தந்துவிட்டார்கள் இது மூணாவது உதாரணம் தன்னுடைய இஸ்லாத்தை தன்னை பற்றி வெளிப்பட வெளிப்படுத்தப்பட வேண்டிய மூணாவது இடம் ஒன்று சொன்னேன் எனக்கு நான் முஸ்லீமாக இருக்க வேண்டும் இரண்டாவது வணக்க வழிபாட்டில் முஸ்லீமாக இருப்பது ஆக லேசான விடயம் ஆக லேசான விடயம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க மனைவிக்கு கன்னத்தில் அடிச்சுட்டு வந்து முதல் சந்த தொடக்கூடியவங்க பெற்றோர்களை பார்த்து திட்டி விட்டு திட்டி விட்டு நீ எப்பதான் மௌத்தாகுவையோ தெரியாது என்று சொல்லி தாயை நாலாவது ஆக கஷ்டமான தான் ஆக கஷ்டம் டீலிங்ஸ்ல கொடுக்கல் வாங்கல்ல முக்கியமாக இருப்பது பிசினஸ்ல முக்கியமாக இருப்பது இந்த இடத்தில் முஸ்லீமாக வாழ வேண்டும் குரான் இதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது நீங்க எப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் மேனாக இருக்க வேண்டும் நீங்க எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் உங்களுடைய ஹராம் ஹலால் எப்படி பேணப்பட வேண்டும் ஹராம் ஹலால் என்பது வெறுமனே வட்டி வாங்குவது மட்டுமல்ல கொஞ்சம் பேருக்கு நடப்பது தெரியுமா இல்ல நாங்க இப்ப இஸ்லாமிக் பேங்க்ல இருக்கிறோம் அங்க போய் சேர்ந்துட்டா அது ஹலால் ஆகிவிட்டது அதுக்கு பிறகு ஏமாற்றம் செய்யலாம் வாக்கு மீறலாம் அளவை நிறுவையில் குறை செய்யலாம் எப்படியும் கட்டலாம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே குடுக்கல் வாங்கல் பிசினஸ்ல டீலிங்ஸ்ல நான் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் அதனால தான் சொல்லுகின்றேன் சரிசங்கமாக அறிவு செல்லாம் நபி என்ற பெயர் வாங்கறதுக்கு முன்னால தாகி என்ற பெயரை வாங்கறதுக்கு முன்னால ரசூல் என்ற பெயர் வாங்கறதுக்கு முன்னால இந்த பெயர்கள் எல்லாம் நபி என்ற ரசூல் என்ற தாகி என்ற சுவாத் என்ற சுகானம்மா இந்த பெயர்கள் எல்லாம் வாங்கினது நாற்பதுகளுக்கு பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் நதியை பார்த்து அம்மா சொன்னால் யா ஐயுகன் வசூல் யா ஐயுகன் நதி யா ஐயுகன் முசம்மில் யா ஐயுகன் முத்தர் என்று சொல்லி நதியை பார்த்து அம்மா அந்த உயர்ந்த இடத்தை கொடுத்து அந்த நதியை பார்த்து விழித்தது அட்ரஸ் பண்ணினதெல்லாம் நாற்பதுகளுக்கு பிறகு நாற்பதுகளுக்கு முந்தையே சல்லல்லாஹு அலைவர் செல்லும் சம்பாதித்துக் கொண்டு பேர்ந்து தெரியுமா ரெண்டே ரெண்டு பேர் தான் வேற எந்த பேரும் ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் வாங்கி கொண்டாங்க அதுதான் அல் அமீன் அக்சாது உண்மை சொல்லக்கூடியவர் போய் பேச மாட்டார் சர்தார் ஆலம் சாதிபதினா முகமது ரசூலுல்லா அறுபத்தி மூணு வருட காலம் வாழ்ந்தாங்க ஆரம்ப நாற்பது வருடத்துல வாங்கி கொண்ட வெள்ளே ரெண்டு பெயர் தான் என்ன பெயர் தெரியுமா அது அதில் நம்பிக்கைக்குரியவர் எதையும் நம்பலாம் இவர்களுக்கு நம்பி செல்லலாம் நம்பி கொடுக்கலாம் நம்பி வாழலாம் அது அமீன் இரண்டாவது அஸ்வாதம் உண்மை சொல்லக்கூடியவர் பொய் பேச அன்புக்குரிய நண்பர்களே இந்த இடத்தை நாங்கள் அடைய வேண்டும் எப்ப இந்த இடத்தை நாங்கள் அடைவோமோ அன்றைக்கு இந்த நாட்டில் எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு கண்ணியவான்களா இந்த நாட்டில் வாழ்ந்தார்களோ அதே இடத்துக்கு நாங்கள் மீண்டும் வந்து விடுவோம் நிச்சயம் நிச்சயம் கொடுக்கல் வாங்கல தொழில் வாக்கு நீடுவது ஏமாத்துறது மாறுபாடு செய்வது கடனை வச்சுக்கொண்டு கடன் கடன் என்று சொல்லும் பொழுது வெறுமனை நினைக்க வேண்டாம் பேங்குக்கு கொடுக்கிற கடன் மக்களுக்கு கொடுக்கிற கடன் மட்டுமல்ல எலக்ட்ரிசிட்டி பில்லும் கடன் வாட்டர் பில் தண்ணி பில் அது கடன் அது கடன் முன்சுகளுக்கு கட்ட வேண்டிய அசஸ்மெண்ட் டாக்ஸ் கட்ட இல்லாத கடன் ஜனாதாவை தொழிற்க மறுத்தாங்க சொல்லுவாங்க சொல்லலாம் சொல்லுவாடா சாஹிபுக்கும் நீங்க உங்களோட நண்பரை தொழிற்சிக்கும் போது சொன்னாங்க கடனாளியாக மௌத்தாக இருக்கிறாரா கடனாளியாக மௌத்தாக இருக்கிறாரா உங்களுடைய நண்பருடைய ஜனாதாவை நீங்களே தொழிலித்துக் கொள்ளுங்கள் நான் தொழிலுக்கு வரமாட்டேன் அது மட்டும் இல்லை எவ்வளவு என்றது யாருக்கு என்பது பிரச்சனை அல்ல அது முடிச்சுவதற்கு அது மொபைல் போன் பில் கம்பெனிக்கு ஸ்கூலுக்கு மக்கள் வணிகம் குருபொல் கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கு வசதி இருந்தும் அதை இழுத்தடிக்கிறார் ரபர் பண்றாரு கொடுக்கிறார் இல்ல லேட் பண்றாரு என்ன அவசரம் உங்களுக்கு கேட்கிறாரு சொன்ன சொல்ல இது பாவம் அல்ல இது அநியாயம் பாவம் செய்தவனுக்கு மன்னிப்பு அல்லாவிடத்தில் கிடைக்கும் அநியாயம் செய்தவனுக்கு மன்னிப்பு அல்லாவிடத்தில் கிடைக்க மாட்டாது யார் துறை இல்லையா அம்மா மன்னித்துக் கொள் ஹஜ் செய்ய இல்லையா அம்மா நீ மன்னித்துக் கொள் அன்புக்குரிய நண்பர்களே மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை உடன் பங்கு கொள்ள நினைக்கிறேன் பொதுவாக பள்ளி வாசல்கள் ஜனாதாக்கள் கொண்டு வந்து வைக்கப்படும் ஜனாதாவுக்கு முன்னால ஜனாதா தொழக்கூடிய விதம் ஜனாதாவை பற்றியுள்ள சில வார்த்தைகள் பேசுவார்கள் அவங்க சொல்லுவாங்க ஒரு ஜனாதா முத்து செய்ய வேண்டிய கடமைகள் நாலு அது நாள் அல்ல அது ஏழு ஜனாக அடக்கும் வரைக்கும் நாளே அடக்கினத்துக்கு பிறகு இருக்கிறது ஒவ்வொரு மௌத்தாகிவிட்டார் யாராகவும் இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கோடீஸ்வரனாக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் யாரு மௌத்தானாலும் சரி அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாளல்ல ஏழு ஞாபகத்தில் வச்சுக்கொள்கிறோம் நாலு விடயத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறோம் குளிப்பாட்டுவாங்க சமன் செய்வாங்க தொழிலிப்பாங்க அடக்கம் செய்வாங்க மாஷா அம்மா எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் அல்ல நாங்க வாழ்வதற்கு பிறப்பதற்கு முன்னாலேயே எங்களுக்குரிய மையவாணிகளை எல்லாம் உருவாக்கி விட்டு போய்விட்டார்கள் அல்லா அவளுக்கு நிலான கூறி கொடுப்பாரா அம்மாவுடைய தமிழர்களை பிரகாசமாக்கி வைப்பாரா எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் கொழுப்பை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி நாலு பெரிய மையவாணிகள் இருக்கிறது இது நாங்க வாங்கினதல்ல எங்களுக்கு முன்னால சமூக சமூகம் எங்களுக்காக நீ வாங்கி வைத்திருக்கு போல இருப்படங்கள் இன்றைக்கு முடியுமா ஒரு ஒரு மக்களாவை வாங்குவதற்கு இன்றைக்கு முடியுமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கபுஸ்தானை உருவாக்குவதற்கு இந்த ஜனாத மையமாறி நடக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஜனாதாவும் இதனை உருவாக்கி விட்டு போனவர்கள் இதனை செய்துவிட்டு போனவர்களுக்கு நீங்கள் துகா செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அவருடைய மண்ணறைகளுக்கு அவருடைய நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் தான் உண்மையான பொறாமைப்படக்கூடியப்பட வேண்டியவர்கள் ஒவ்வொரு ஜனாதாவும் அடக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய மன்னரைகளுக்கு நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது முடிவு செய்யுங்கள் அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போக வேண்டும் அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போக வேண்டும் என்னுடைய திருநாமம் அப்பதான் வாழும் மறந்துவிடாது ஒரு ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய நாலு கடமைகள் செய்துவிட்டோம் அஞ்சாவது கடன் என்ன தெரியுமா சில உலமாக்கள் சொல்றாங்க அடக்கப்படுறதுக்கு முன்னாலேயே அது செய்யப்பட வேண்டியதுதான் அதுதான் அந்த ஜனாதாவுடைய கடன் ஜனாதாவுடைய கடன் இல்ல ரெண்டு விஷயத்தை விளங்கிக்கும் நன்றாக ஒன்று ஜனாதா உங்களுக்கு தர வேண்டிய கடன் நீங்க ஜனாதாவோட டீல் பண்ணி இருக்கிறீங்க அது உங்களுக்கு நீங்க கடன் கொடுத்திருந்தா அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருக்கும் அவங்கள்ட்ட விட்னஸ் இருப்பாங்க அவங்களுக்கு மோகேஜ் இருக்கும் அதெல்லாம் முறையாகத்தான் நீங்க செஞ்சிருப்பீங்க அந்த முறை பிரகாரம் அந்த கடனை கிளைம் பண்றதுக்கு நீங்க செஞ்சிருக்கோம் இல்லாம அவருடைய மனைவியை பேசி தோச்ச பண்றதுக்கோ அவருடைய பிள்ளைகளை கிட்ன பண்றதுக்கோ அவங்களோட வீட்டுக்கு சிறக்கடுத்துறதுக்கோ அந்த அதுக்கு உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது நீ ஒருவருக்கு கடன் கொடுக்குறீங்களா எப்படி கடன் கொடுக்கணும் சும்மா கொடுக்கறேன் இல்ல அதுக்கு ஒரு முறை இருக்குது அது ஒரு டாக்குமெண்ட் ஆக வேண்டும் அதுக்கு ஒரு மோகேஜ் வேண்டும் அதுக்கு ரெண்டு பிசினஸ் தேவை அதுக்கு ரெண்டு கரண்டர் தேவை இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகுதான் ஒரு கடன் சும்மா கொடுத்தீங்கன்னா அதை நீங்க சும்மா அலாச்சதி போட்டுடுங்க அவ்வளவு அவசியம் அதை போய் ஒன்று வெள்ளாட்டி தூக்குவேன் கோட்டுக்கு எடுப்பேன் குடும்பத்தை சீரழிப்பேன் என்று நீங்க சொன்னா அம்மாவும் உங்களுக்கு மேலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் அம்மாவும் உங்களை சீரழித்தால் நடந்து விடாதீர்கள் அழுத்தத்தோடு சொல்லுகின்றேன் ஒன்று ஜனாதா அவங்களுக்கு தர வேண்டிய கடன் அந்த கடனை வேறு கொண்டு அவங்களுக்கு மன்னிக்கலாம் மன்னித்து விடலாம் அலமது அது உங்களுடைய இரண்டாவது மிக முக்கியமான விடயம் தான் ஜனாதாவுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடன் இதை பற்றி பொதுவாக பேசப்படுவது குறை நான் சொல்ற கேட்டுக்கொள்வோம் நீங்க ஜனாதாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் அது ஜனாதாவுடைய கடன் அளிப்பது அது அனாதைகளுடைய கடன் அது விதவையுடைய கடன் அது அனந்தர சொத்து நான் ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன் என்றால் அவர் மௌத்தாகித்தாரே இந்த ஒரு லட்சம் ரூபாய் அந்த சந்தூக்குல இருக்கக்கூடிய அந்த வெள்ள புடவையில சுத்தரிக்கப்படக்கூடிய அவருக்குரிய கடன் அல்ல இது இது யாருக்கு போக வேண்டிய கடன் என்று சொன்னால் இது இந்த ஜனாதாவுடைய வேண்டியதுதான் கொடுக்கப்பட வேண்டிய கடன் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் அஞ்சாவது ஒன்றுதான் குரான் சொல்லுகிறது சில மக்கள் இருக்கிறாங்க சொன்னாங்க சொத்துக்களோட உடமைகளோட இருக்கக்கூடிய மோகம் இருக்குதானே ஜீவிய காலத்துல அவர்களுக்கு அவங்களோட இருக்கிற சொத்துக்கள் ஒரு சொத்தை தர்மம் செய்வதற்கு வகுப்பு செய்வதற்கு நல்லவைகளுக்கு கொடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க ஏன்னா மனிதனுக்கு அந்த ஆசை இருக்கு சொத்துக்கள் மீது ஆசை அந்த பில்டிங் இந்த ஸ்டேட் அந்த ஊடு இந்த இது இந்த ப்ராப்பர்ட்டி இது எல்லாருக்கும் உள்ளது இதை யாராலையும் இல்லை என்று சொல்ல முடியாது இதை பார்க்க சொல்லிவிட்டது زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المصورة والأنعام والحرث قرآن தெளிவாக சொல்லுகிறது எனக்கு ஒரு பங்களா இருக்கணும் எனக்கு ஒரு ஸ்டேட் இருக்கணும் எனக்கு என்று சொல்லி இன்கம் ஒன்றை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் இதெல்லாம் மனிதனுடைய ஆசைகள் இது இருக்கத்தான் செய்யும் இது இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இது குரான் பேசக்கூடிய உண்மை ஆனாலும் அந்த ஆசை எந்த அளவுக்கு அவருக்கு வந்துட்டுன்னு சொன்னால் அவருடைய மௌத்துக்கு பிறகு எதையாவது எடுத்துக்கொண்டு போவேன்ற பார்வையை விட்டு அவர் அப்படியே மனத்திற்கு விட்டது அல்லாஹுடைய நடி சொல்றாங்க அப்படிப்பட்ட கஞ்சர்கள் அப்படிப்பட்டவர்களோடையும் அம்மா இறக்கம் அம்மா சொல்றான் சரி ஜீவிய காலத்துல வாழ்ற காலத்துல உனக்கு அப்படி வந்து செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை ஐஸ்டி ரூமுக்கு போயிட்டீங்க இனி திரும்பி வாரது இதுக்கு பிறகு நான் அவருக்கு தனியத்தான் போகணும் இன்றைக்கு ராவு என்ற கடைசி ராவாகவும் இருக்கலாம் என்று சொல்லி யோசனைப்படுத்தும் அப்ப யோசிப்பாங்க அதை ஒன்றும் கொண்டு போகவில்லையே எல்லாத்தையும் வச்சுட்டு தானே போறேன் நாளைக்கு எல்லாரும் பங்கு போட்டுக் கொள்வாங்க இல்லையா நான் வெறும் கையோட தானே அவருக்கு போறேன் என்ற யோசனை அல்லா சொல்றான் ஜவா உனக்கு ப்ராப்பர்ட்டி எல்லத்துல டீல் பண்ண இயலாது போன்ற ஆர்டர்ஷிப் எடுத்துட்டேன் ஆனாலும் மூணில் ஒன்ற மட்டும் செய்யறதுக்கு உனக்கு அவகாசம் மகனை கூப்பிட்டு சொல்றாரு வாப்பா அந்த லாயரும் இல்ல அந்த விட்னஸும் இல்ல அந்த பக்கத்துல டாக்டர் இருக்கிறார் அவர் வேற மொழி பேசக்கூடியவரு வாப்பா மகனை பார்த்து என்னவோ சொல்றாரு அந்த பில்டிங்க இந்த இடத்துக்கு கொடுத்தது இந்த பள்ளிக்கு கொடுத்ததுன்னு சொல்லி வாப்பா சொல்றாரு மகனை பார்த்து இந்த வாப்பாக்கு பிறந்த மகன் எப்படி இருப்பாரு அம்மா குரான் சொல்றார் வாப்பா பேசுற பேச்சு மகனுக்கு நல்லவ புரியுது விளங்குது வாப்பா இதைத்தான் சொல்றாரு ஆனா அவன் அதை கொடுத்த இந்த திரட்டி எடுத்துட்டாரு என்னவோ வார்த்தை சும்மா மருந்து குடிச்சு உழம்பினாரு என்னவோ மயக்கத்துல பேசினாரு என்னமோ வாப்பு தடமாற்றத்துல சொன்னாரு அது ஒன்றும் இல்ல என்று சொல்லி இவரத மறைச்சாரு அல்லா குரான் சொல்றான் அந்த சொத்து உனக்கு ஒரு நாளும் ஹலாலாக மாட்டாது சுபஹானல்லாஹ் மௌத்துக்கு முன்னால குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்றை வக்து செய்யுங்கள் இந்த மையவாதி உருவாக்கப்பட்டது போல இந்த பள்ளிவாசம் உருவாக்கப்பட்டது போல நல்ல நல்ல விடயங்கள் உருவாக்கப்பட்டிருப்பது போல ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போக வேண்டும் அவருக்கு நசீவு கிடைக்கவில்லையா குறைந்தபட்சம் லாஸ்டில் எழுதி வேண்டும் என்று மௌத்துக்கு பிறகாவது இது நடக்கட்டும் என்று சொல்லி அம்மா எனக்கு உங்களுக்கு துணை செய்வானாக அந்த வசதியை எழுதப்பட்டிருக்கும் என்றிருந்தால் ஜனாதா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த வசியத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த வசியத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்குரிய கண்டிஷன் இருக்குது அது இருக்கக்கூடிய உணவாக்கள் அணுகி அழகான சட்டங்களை படித்து வைத்திருக்கக்கூடிய லாயர் அணுகி என்ற வாப்பா இப்படிப்பட்ட ஒரு வீரர் இருக்கிறாரு இப்படிப்பட்ட லாட்சியில் இருக்குது இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் இதுக்குரிய சரியாவுடைய சட்டம் என்ன என்ற விளங்கிடத்திற்கு பிறகு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட வேண்டும் அது குறித்து கொடுக்கப்பட வேண்டும் அதுக்கு பிறகுதான் அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும் இப்ப விளைவிக்கோ அனந்தர சொத்து எப்ப பிரிக்கோனாம் பாப்பா மௌத்தாகிட்டாரு உம்மா இத்தால் இருக்கிறாங்க இத்தாவுக்கு பிறகு பார்ப்போம் என்ற கதை இல்ல மூன்று நாட்களுக்கு உள்ள அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும் ஒன்றுக்கு சரியாவுடைய சட்டம் ஒன்றுக்கு லீகல் சட்டம் லீகல்ல போய் அதை நாங்க டெஸ்டோரியல் கேஸ் எல்லாம் போட்டு அது வாரத்துக்கு டைம் எடுக்கும் அது போறது போல போகட்டும் ஆனாலும் அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டிய நேரம் அது வெகு விரைவாக அவசரமாக சில இடங்கள்ல சில பிரச்சனைகளை பார்த்தா வாப்ப மௌத்தால் இருபது வருஷமாச்சு இன்னும் சொத்து பிரிக்கப்பட இல்லை அதுக்கிடையில சொத்துக்கு சொந்தக்காரர்களாக வர வேண்டிய ரெண்டு மூணு பேர் மௌத்தாகிட்டாங்க இல்ல இல்ல இத்தாவில் இருக்கிற தாய் இருக்கட்டும் பிரெக்னன்ஸாக இருக்கக்கூடிய மனைவி இருக்கட்டும் பிரெக்னன்ஸாக இருக்கிற மனைவி இருக்கட்டும் அவரிடத்துல இத்தாவில் இருக்கிற தாய் இருக்கட்டும் அவரிடத்துல சுகாரம்மா குழந்தைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க இருக்கட்டும் பிரச்சனை இல்லை சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும் யாரும் கேட்டு சொல்லப்பட வேண்டும் உங்களோட பங்கு இவ்வளவு உங்களோட பங்கு இவ்வளவு யாரும் விளையாட வேண்டாம் இதுல யாரும் விளையாட வேண்டாம் மிக அன்பாக சொல்லுகின்றேன் எனக்கு சந்தர்ப்பம் அவங்களுக்கு சொத்து கிடைக்க இல்லை அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே தொழுகைகளை கலா செய்து கொள்ள முடியும் அவருக்கு போனவருக்கு கொடுக்க வேண்டிய அக்கை எப்படி கொடுப்பீங்க இந்த பணம் அவர்களுக்கு கிடைத்திருந்தா அவங்க ஹஜ்ஜு செய்திருப்பாங்க அவரை குடும்பத்தை வாழ வைத்திருப்பாங்க பிள்ளைகளை படிக்க வைத்திருப்பாங்க அந்த நேரத்தில் கிடைக்காத பணம் அவருக்கு போறதுக்கு ஒரு கிடைச்சது பிரயோஜனம் மிக அன்பாக சொல்லுகின்றேன் இது யாருக்கும் அவங்களுக்கு தேவை எங்களுக்கு தேவையல்ல எல்லாருக்கும் தேவை வீடுகளுக்குள்ள வீடுகளுக்குள்ள நான் மவுத்தானா என்ற சொத்து எப்படி பங்காகும் என்ற கணக்க சின்ன பிள்ளைக்கு போட்டு காட்டுவோம் சின்ன பிள்ளைக்கு போட்டு காட்டுவோம் ஏன் வாப்பா மவுத்தானா எனக்கு இவ்வளவு சொத்து கிடைக்கும் இந்த கணக்கு பெண்களுக்கும் தெரியணும் ஆண்களுக்கும் தெரியணும் சின்னவர்களுக்கும் தெரியணும் பெரியாக்களுக்கு தெரியணும் அப்பதான் மாப்ப அவுத்தானாலும் எங்கட மாப்ப விட்டுட்டு போன சொத்துல எனக்கு இவ்வளவு தான் கிடைக்கும் என்ற மென்டல் அவர்கள் மென்டலி அவர்கள் பிரத்தியார் ஆகிடுவார்கள் அல்லாமா இவரு ஜோதிஷர் அவர் சுத்தமாக இதை பெண்கள்கிட்ட கடையில் போய் ஒரு தாய் வீட்டுல மாப்பிணைந்து கொண்டிருக்கிறான் மா ரொட்டி சொல்றதுக்கு அவன் மா மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் செய்தி வருகிறது கணவன் மூத்தாகிவிட்டார் என்று சொல்லி மக்கள் அந்த காலத்து பெண்களுடைய தீ அந்த காலத்து பெண்களுடைய மார்க்கம் அவ என்ன தெரியுமா செஞ்சா மாப்பிள என்ற செய்தி வந்ததுமே கொலைச்சு கொண்டிருந்த மாவிலிருந்து கையை தூக்கிட்டார் அந்த புழைச்சு கொண்டிருந்த மாவிலிருந்து கையை தூக்கிட்டார் தூக்கிட்டு சொன்னா இது அனந்தரசத்தாக மாறிவிட்டது இப்ப எந்த குடும்பத்துக்கு மட்டும் இதை சாப்பிடலாது இதுக்குள்ள மாமி மாமா பங்காளியா வாராங்க எந்த பிள்ளைகள் பங்காளியா வாராங்க கைய தூக்கி சொன்னால் இதுக்குள்ள இன்னும் எத்தனையோ பங்காளிகள் வந்து விட்டார்கள் ஜோதி மனைவிக்கு தெரியாம முதலாவது மனைவிக்கு தெரியாம ஒரு கல்யாணம் முடிச்சாங்க புரிஞ்சு கொண்டோம் நாங்க அச்சு செஞ்சிருப்போம் நாங்க பெரிய ரெக்கார்டு வச்சிருப்போம் ஆனா வீட்டுக்குள்ள போட்டோ இருப்போம் இந்த பாலத்தெல்லாம் வந்திக்க மாட்டோம் அல்லாம இப்படி ஜோதி சொல்றாங்க ஒரு மனிதர் நிக்காக செஞ்சுட்டாரு ஒரு பெண்ணோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு அவருக்கு ஒரே ஒரு ஆம்பளுக்குள்ள ஒரு ஆம்பளுக்குள்ளே அவரும் அவருடைய மனைவி மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு இன்னொரு ஆள் ஆசை வந்துச்சது இன்னொரு கல்யாணம் முடித்தோடம் அவர் இரண்டாவது கல்யாணத்தை முடிச்சிட்டார் மூத்த மனைவிக்கு எப்படியோ விளங்குது என்ற கணவன் இன்னொருக்காக செஞ்சிருக்கிறாரு என்ற அவர் அவர் புரிஞ்சு கொள்வார் இப்ப ஏதோ தேடி பார்த்துட்டா அட்ரஸ் தெரியும் இடம் தெரியும் இந்த வீட்டுல தான் இருக்கிறார் என்று தெரியும் எல்லாத்தையும் மறைஞ்சு கொண்டு அவ மௌனமா இருந்துட்டா அவ உள்ளத்தால சொன்னா இது அம்மா அவருக்கு கொடுத்த ரைட் இதுல கைத்து நான் பல போன்றிருக்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்ற நொலே அவர்கிட்ட இருந்ததின் காரணமாக அவர் சொல்லித்தான் அறிவிக்க கொஞ்ச நாள் போகையில் அந்த கணவன் மூத்தாக இருந்தார் மாப்பிள மௌத்து சொத்து இருக்குது கணக்கு செஞ்சா எட்டால பிரிக்கோணம் ஏழு பங்கு போகுது ஆம்பளை புள்ளக்கு ஒரு பங்கு தான் இந்த ரெண்டு பெண்களுக்கு மேலும் பிரியோடும் மவுத்து வரைக்கும் சொல்ல இல்ல இது எனக்கு ரெண்டு இன்னும் ஒரு மனைவி இருக்கிறான்ற செய்தி சொல்ல இல்ல ஆனா மனைவிக்கு தெரியும் அந்த மனைவி என்ன தெரியுமா செஞ்சா உள்ள பங்க அவள பங்க சரியா ரெண்டா பிரிச்சு ஐம்பது வீதத்தை எடுத்துக்கொண்டு மத்த ஐம்பது வீதத்தை இந்த ஒரு பைல போட்டு அவளை வீட்டுல இருந்த தேவன் வேறு சொன்னா இந்த இடத்துல இந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய் அந்த வீட்டு பெண்ணுக்கு சொல்லுங்க உங்களோட கணவன் மௌத்தா இருந்தாரு அவருடைய அகம்பர சக்தி இல்லா இருக்குது இதை எடுத்துக்கோங்கோ வீட்டுடைய மேடம் எனக்கு தந்த அவங்க கொடுக்க சொல்லி சொல்லி இதை கொடுத்த சந்தர்ப்பத்துல ஒரு டாக்குமெண்ட் எடுத்தா டிராஃப்ட் இருக்கு அவர் எடுத்து சொன்னா கணவன் மூணு மாதங்களுக்கு முன்னால எனக்கு விவாகரத்து தந்து என்ன அவர் செட்டில் பண்ணிட்டு நான் அந்த விவாகரத்து டிவோர்ஸ் வாங்கி கொண்டு இத்தாவையும் இருந்துட்டு இந்த சொத்து எனக்கு சுருமையானதல்ல இது அனந்தர சொத்து இது அவட சொத்து அவருக்கு கொடுத்திருந்தோம் என்று சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க இஸ்லாம் எப்ப வரப்போகும் இந்த இஸ்லாம் எப்ப வரப்போகுது இது நான் சொல்லுவது கதை அல்ல இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க இன்றைக்கு என்ன தெரியுமா கதை மின்பங்கள் இருந்து சொல்ற கதை அல்ல இது இன்றைக்கு வைக்கிற மென்டாலிட்டி என்ன தெரியுமா நீங்க வேணும்டா வினா சக்தி சொந்தோம் நான் தான் மனைவியாக இருப்பேன் வேறொத்தரும் மனைவியாக வரக்கூடாது ஏன் மனைவியாக நீங்கள் நிக்காக செஞ்சா சொத்துக்கள் எல்லாம் பிரிந்து வைத்திடும் சொத்துக்கள் டிவைட் ஆகும் என்ன கணவன் மனைவி இந்த உறவு சொத்துக்காக வேண்டியா கணவன் மனைவி இந்த உறவு வெறுமனை இந்த மெட்டீரியலுக்காக வேண்டியா அன்புக்குரியவர்களே பேசுவோம் கலைப்போம் படிப்போம் அவள் செய்வோம் வாழ்க்கையை வெற்றி பெறுவோம் அம்மா சுமான எனக்கும் உங்களுக்கும் இந்த அனந்தரசத்து சம்பந்தமாக செல்வந்தர்கள் மட்டுமல்ல அனைத்து சகோதரர்களும் வாலிபர்கள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குது எது ஹலால் எது ஹலால் அம்மா என்ன சொல்லுகின்றான் கருவல இருக்கிற புள்ளக்கு குறுக்கருவண்டா அது ஆம்பளையா கூடுகிறார் அது ஒன்றா ரெண்டா அது உயிரோட பொறுத்துமா மௌத்தாகி பொறுத்துமா சுபாவமா சுபாவமா பொறுக்கிறப்புள்ள ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை ரெண்டுக்கு மனையில பிறந்தா என்ன சட்டம் சுபாவம் மார்க்கம் மிக தெளிவாக துல்லியமாக அழகாக சொல்லுகின்றது அல்லாஹ் சுப்ஹானஹு அமலுக்குரிய தௌஹீதை சீமாக்குவானா அமல் செய்ய சந்தர்ப்பத்தை சீமாக்குவானா அல்லாஹ்வுக்கு கேட்போம் யா அல்லாஹ் எங்களை உண்மையான முஸ்லிம்களாக வாழ வைப்பாயா எங்களை கூட இருக்கக்கூடிய உடமைகளை எல்லாம் கலாலாக்கிடுவாயாக பாதுகாப்பாயாக